ஐயாமல் காப்பாய் எங்களையும் கொஞ்சம் கவலை கொடுக்காம மன மகிழ்ச்சியா எங்களை காக்கணும் பெருமானி என்று சொல்லி எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் இது குளத்துக்குள்ள இருந்து பாருங்க குளத்துக்குள்ள ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் இந்த தண்ணீருக்கு தீர்த்தம்னு ஒரு பேர் சொல்லுவாங்க அது பிராமணர்கள் தான் அதிகமாக சொல்லுவாங்க தீர்த்தம் உண்டு வாங்க ஜலம் அல்லது தீர்த்தம் அதான் ரெண்டு தான் அவங்க வாயில வரும் தண்ணீர் வராது இப்ப அவங்களும் கொஞ்சம் நல்லா மாறி போச்சு முன்னெல்லாம் அந்த பிராமண பேச்சுன்னா தனியா தெரியுமே அந்த என்னடி பண்றே வாடி ஐயா வந்திருக்காரோன்னு தீர்த்தம் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எல்லாம் தண்ணி கொண்டு வான்னு தான் சொல்லுது பேச்சிலேயே விளங்கும் போச்சு அதனால இப்ப தீர்த்தம் தீர்த்தம்னா புண்ணியமான தண்ணீர் அர்த்தம் புனிதமான நீர் அர்த்தம் ஏனம் எல்லாம் விலைக்கு விளக்கிட்டு நல்லா திரும்ப தண்ணி இருந்ததுன்னா அதை கீழே நல்லா கொட்டி விட்டு வடிச்சுட்டு புது தண்ணிய அது ஒன்று தூசு துப்பு இல்லாமல் எடுத்து நீங்கள் அது மேலையும் மூடி போட்டு இன்னொரு டம்ளர் குடிக்கிறதுக்கு கொண்டு வந்து அப்படி உணர்ந்து வைக்கிறது தீர்த்தம் புண்ணியமாக அப்படியே உணர்ந்து முண்டு எடுத்து எடுத்துருந்துருந்தாரு எங்க ஆசிரியர் இல்லை ஒரு நல்ல வைணவர் நாங்கள் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது எங்களை வயசு பத்து பன்னெண்டு வயசுல படிக்கும் அவர் இந்த தீர்த்தம் எடுத்துட்டு வந்து வகுப்புலேயே சாப்பிடுவார் வகுப்புலேயே வயசானவர் நிறைய பிள்ளைகள் அதனால அப்பெல்லாம் சம்பளம் என்ன எல்லாம் எழுபது எழுபத்தஞ்சு தான் அவ்வளோதான் ஹெட் மாஸ்டருக்கு அது அவ்வளோதான் நாங்கள் கல்லூரியில் இருக்கணுங்களா எழுபது அறுபத்தி ஏழு தானே ஐம்பதுல வேலைக்கு வரும்போது வெறும் அறுபத்தேழு நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு அப்படிதான் அந்த காலம் தீர்த்தம் கொண்டு வான்னு சொல்லி பார்த்து அப்படியே எல்லா பிள்ளைகளும் யார் பிராமண பிள்ளையோ பார்த்து அங்க வா தம்பி தம்பி நம்ம ஆத்துல போய் நம்ம ஆத்துல போய் தீர்த்தம் கொண்டு வரணும் நன்னா இருக்கணும் போ அது மாதிரி அதை கொண்டு வரணும்னா தீர்த்தம் அவர் சாப்பிடுவார் அது சாப்பிடும் போது அந்த மேல் துணி இருக்கும் அதை எடுத்து மறைச்சிடுவார் எல்லா பையங்களுக்கு எல்லாம் தெரியப்படாதுன்னு அல்லவா அதெல்லாம் பழைய காலம் அந்த மரபுகள் மரபுகள் அடுத்த சாப்பிடுவார் ரொம்ப நல்ல ஆசிரியர் ரொம்ப அருமையான ஆசிரியர் ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் பெருமான் நம்ம இப்ப நீளத்தை இந்த குளத்துல நீராடுகிறனே இந்த நீராடும் போது நமக்கு வெறும் இந்த புறந்தூய்மை திருவள்ளுவர் சொன்னார் இது நல்லா நீராடுவதனால என்னன்னாரு இந்த உடம்புல மேல பக்கம் இருக்கிற தூய்மை ஆகும் புறந்தூய்மை நீரான் அமையும் என்று சொன்னார் ஆனா இது பொது நம்ம இந்த நீர்நிலையிலே அதுவும் பெருமானையே பாடி நாம் இப்படி ஆடுவதனால இந்த புறத்தூய்மை மட்டுமல்ல இந்த உயிரையும் புனிதமாக்குவான் புனிதமாக்குவான் அதனால தீர்த்தன் சரி உடம்புல என்ன அழுக்கு இருக்குது உயிருக்குள்ள என்ன அழுக்கு இருக்குது அப்படின்னா பிறவிங்கிற அழுக்கு எப்ப பார்த்தாலும் பிறந்து பிறந்து இறக்குற அழுக்கு ஆமா அந்த ஆர்த்த பிறவி ஆர்த்தன கட்டப்பட்ட பிறவி ஏன் இந்த ஜென்மத்தில் மனுஷனா என்ன ஆராணிப்பார அடுத்த ஜென்மத்தில் நல்லதாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உயர்வாக கொடு இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் வண்ணா வீட்டில் அதுவா பெற எதுவா அதுவா இப்படி ஆர்த்த பிறவி இந்த வினையோடு இந்த உயிரை சேர்த்து கட்டி செய்த வினைக்கு ஏற்ப இந்த பிறவி கொடுக்கப்படுது அப்படி ஆர்த்த பிறவி துயர்கட பிறவி துயர் நீங்கும்படியாக ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நல்ல கையெல்லாம் ஒழித்து கொண்டு ஆடுபடியான மணியான தீர்த்தம் இந்த தீர்த்தமாகவே இருக்காண்டி அப்ப நமக்கு இதுல குளிக்கும் போது மேல் தூய்மை மட்டுமல்ல அகத்தூய்மையும் கிடைக்குது எந்த ஒரு காரணி இவரு அப்படின்னாரு குளிக்கிறது திருவண்ணாமலையில தான் ஆனாலும் தீர்த்தன் பிள்ளை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் தில்லையில சித்தம்பலம் இருக்குதே அங்க எப்பொழுதும் விளையாடி முடியாத கூத்தன் அதே ஆள் தான்ப்பா இந்த இந்த பாட்டை வச்ச ஒரு கால் இந்த திருவம்பாவை தில்லையில் பாடி இருக்கலாம் என்று சொல்லலாம் ஆனா எல்லா பதிப்பிலும் திருவண்ணாமலை பாடியது திருவண்ணாமலை பாடியதாக இருக்கட்டும் அதனால தில்லை சித்தம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி முன்னையும் விளையாடினார் இப்பவும் சொன்னார் காப்பதும் அப்புறம் படைப்பதும் அழிப்பதும் இந்த மூன்று விளையாட்டாக செய்யலாம் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி நம்ம எல்லாம் ஒருத்த ஒருத்த குளிக்கும் போது என்ன பண்றோம் மகிழ்ச்சியா பேசுறோம் இப்படி குளிடு இப்படி குளி இந்த தண்ணி இப்படி அடி என்றெல்லாம் சொல்றோம் வார்த்தையும் பேசி வலை சீலம்ப கையில் இருக்கிற வலையெல்லாம் நல்லா ஒலிக்குது வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய இடுப்புல சில மேகலை எல்லாம் இருக்குது அது ஒன்றோடு ஒன்று மோதி ஒலி கேட்டுதான் ஆர்ப்பரவம் செய்ய கூடல் மேல் வந்தாற்ப கூந்தல்ல வெளியில இருக்கும்போது தேன நுகரத்துக்கு வண்டு இருக்குது இங்கதான் மேல குளிக்கிறாங்களே தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால அந்த வண்டுகள் தலையில முக்காம மேல முச்சுக்கிட்டே இருக்கு தண்ணிக்கு மேல அணிகுடல் மேல் வந்தார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏற்றி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் என்பவாய் பெருமானி இடையராது நினைந்து நினைந்து விளையாடி கொண்டு நாம் இந்த நீராடுவோம் நீராடுவோம் இங்கு இதெல்லாம் பக்கா நீராடும் பக்கா நீராடும் இப்ப திருப்பாவையில குளத்துக்கே போகல குளத்துக்கே போகல படிச்சு வேணா பாருங்க முப்பது பாட்டு இருக்கு குளத்துக்கு போகணும் முன்னால மாரளி திங்கள் மதினிந்த நாளால் நீராட போதுமினோன்னு கூப்பிட்டாங்க அவ்வளவுதான் குளத்துக்கும் போல நீராடவும் இல்லை அது ஒரு தனிப்பாங்க நம்ம அதுக்காக படிக்க வேணும் பெருப்பாவையுடைய போக்கு நீக்கு வேறு திருவம்பாவை போக்கு நீக்கு வேறு ரெண்டையும் ஒத்துக்கிட்டாரு ஆமா படிச்சு பாருங்க முப்பது பாட்டு படிச்சு பாருங்க இருக்கான்னு சொல்லு இந்த கட்டுக்கோப்பு அங்க அங்க அங்க நீராட போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் துயில் வைப்பாங்க அங்கேயும் எல்லாம் கண்ணபிரான் கோயிலுக்கு போடுவாங்க குளத்துக்கு போதும் கண்ணபிரான் முன்னால போய் ஆடி மழை கண்ணா அங்க போய் நின்று அது மாதிரி என்ன வந்து அங்க வந்து யாரும் கதவு கதவு திறக்கல திறக்காதனால ஏ வந்து நப்பின்னை நீ கூட தூங்குறியா யசோதாய் ஏமா பெத்தம்மா நீ கூட தூங்குற என்று துயில் எழுப்புது எங்க என்ன கண்ணபிரான் கிட்ட போய் எல்லாம் துயில் எழுப்புது நாம் வரும் காரியம் ஏழோர் எம்பாவாய் நாங்க வர்ற காரியத்தை கேட்க நாதி இல்லாம இருக்கலையா வாங்க அப்படின்னு அப்படி முடிஞ்சு போகுது தங்களுக்குள்ள எழுப்புவதும் கண்ணபிரானை துயிலெழுப்புவதும் அங்கே விண்ணப்பித்துக் கொள்வதுமாக அந்த திருப்பாய் முடியுதே தவிர குளத்தங்கர போக்குவரத்து வித்தியாதிகள் இல்லை சொல்றேன் அதை நம்ம குறை சொல்ல வேணாம் இதை ஒத்து நோக்கம் வேணும் இது நிலை வேற அது நிலை வேற அவ்வளவு அவங்களும் பெரியவங்க இவங்களும் பெரியவங்க அது அம்மா இது ஐயா அதனால அம்மா ஐயா எனவே பாருங்க ஆர்த்த பிறவி துயர்கடனாம் அதான் படிச்சுட்டோமா தூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனி நீர் ஆரேலோர் எம்பாவாயி இன்னும் ஒரு பாட்டு போலாம்ல போலாம்ல பதினொன்னு தானே அது இதுலயே இருக்கிறதுலயே கேடுகட்ட மாவட்டம் தஞ்சை மாவட்டம் தான் வராது அது அரசியலோட சரி தடிக்கு விழுந்தா மற்றதெல்லாம் பரவாயில்ல கொஞ்சம் அப்படியே இருக்கு மற்ற எல்லா மாவட்டமும் பரவாயில்ல யார் தஞ்சை மாவட்டம் இருக்கீங்களா இருந்தா வருத்தப்படாதீங்க இருந்தாரு இப்ப அருமையான பாட்டு இது பைங்குவளைக்கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கும் மடு அருமையான பாட்டு இதெல்லாம் என்ன ஜென்மத்தில் இதெல்லாம் அருளாளர்களால் பாட முடியுமே தவிர மற்றபடி வெறும் புலமை வெறும் புலமை இருக்கிற யூனிவர்சிட்டி புலமையினால பாட முடியும் ஏதோ பாட்டு பாட்டா இருக்குமே தவிர இலக்கணம் எல்லாம் இருக்கேன் இந்த அருமைப்பாடம் தான் காண முடியும் அருமையான குளம் குளத்துல இது பொண்ணு குளிச்சுக்கிட்டே இருக்கு அப்படியே படிக்கும்போது குளிச்சும்ப முழுகிட்டே முழுகிட்டே இருக்குமா முழு அப்படி பாக்குது பார்க்கும்போது பாக்குது பார்த்தோன்னே ஒரு பெண்ணு பார்த்தான் ஏ பாருங்களே பைங்குவளைக்கார் மலரால் குவளை அப்படியே பூத்து வருது ஒரு பக்கத்துல ஆமாடி நம்ம இங்க பிடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அங்க பாட்டு கோலை பூக்குது ஒரு பூ ரெண்டு பூலடி நூறு பூ மாதிரி இருக்கு அடே குளம் பெருசல்ல திருவாரூர் குளம் அதனால நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது அதை பறிச்சுட்டு வந்து வக்கீலா தேவலான்னு இருக்கு வேணாண்டி படிக்க வேணாம் இருக்குது பார்த்துக்கிட்டே ரசிடே இப்படி நோட்டி பார்த்தா அடே இங்க பாருடே செங்கமலப்பை செங்கமல பைம்போதால் தாமரடி ஏ அங்க கோனை இங்க தாமரடி அடே இது பாரு செந்தாமரை நல்ல ஒத்துக்கலாம இருக்குது நல்ல ஒத்துக்கலாம செங்கமல பைம்போதால் இன்னொருத்தி அங்க பார்த்தான் அங்க பாடி அங்க பாடி குருகுடி குருகு கரையிலேயே உட்கார்ந்துருக்கு எதுக்குடி ஓடு மீன் ஓடி ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் குருகு ஏன் மீனை பார்த்துக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சாலும் லவகன் போட்டுக்கலாமா அது பாரு எப்படி உட்கார்ந்துருக்குதுன்னு அப்படியே பூனி குறுகி இந்த பூனி இந்த பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருக்குது எதுக்கு அந்த மீன் வர்ற வரைக்கும் வந்தது பொக்குரு குத்துக்கும் அரே அப்படின்னு இன்னொருத்தி பார்த்தா ஏ இங்க பாரு பாம்ப தண்ணி பாம்பு அதனால அது என்னது அங்க பின்னும் அறவத் அறவம்னா பாம்பு பின்னும் அறவத்தால் நீங்க இந்த நீர்நிலையில இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஒரு கால் இந்த கோலை பூக்கிறதோ பூக்கிறது இருக்காது தாமரை பூக்கும் தாமரை பூத்த தடாகமணின்னு நம்ம தண்டமானோட பாடியிருக்காரு அந்த காலத்துல அது அவர் தான் பாடணும் தாமரை பூத்த தடாகமணிங்கிற ஒரு பாட்டு அவர் தான் பாடுவார் அப்படி சில பேருக்கு சில master voice M K T பாவகர்னா அவருக்குன்னு சில பாட்டு இருக்குது அப்படிதான் ஒரு காலத்துல கேட்டு வச்சாங்க கூட்டு தீயாடி கோவந்தராஜ் என்ன சிலது மதுரமணி சிலது இப்படி நீங்க பாத்தீங்கன்னா நல்ல இசை வல்லுநர்கள் ஒரு அஞ்சாறு பேர் அந்த சொல்ல முடியா இருந்தது இப்ப எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான் பைங்குவளைக்கார் மலரால் அவர் ஒருத்தி பார்த்து சொன்னார் இன்னொருத்தி இங்க பாரடி தாமது தாமரை பூத்து கிடக்குடி அப்படின்னு சொன்னார் தாம் பெண்கமல பைம்போதால் அந்த பாரடி குருகளை கரையில உட்கார்ந்துக்கிட்டு அங்கம் குறுகினத்தால் இங்க ஒருத்தி இந்த பாம்பு பாடி ஒடியாடுது அது தண்ணி பாம்புடி ஒண்ணு பண்ணாது பின்னும் அறவத்தால் பாம்பால அப்புறம் நாலு துறையும் பார்க்கறான் தான் ஒரு துறையில இருந்து குளிச்சுக்கிட்டு மற்ற நாலு துறையும் பாருங்கடி எவ்வளவு பேர் வந்து வந்து குளிச்சு குளிச்சுட்டு போறதே ஆமடி அப்படின்னா இந்த எவ்வளவுங்கிறது இங்க வராது தஞ்சை மாவட்டத்துல எம்மான்னு வரும் எம்மா பாரதி எம்மாம் பேர் வந்து குளிச்சுட்டு போறாங்கடி எல்லாம் அம்மா பேர் வர்றாங்க இங்க போற இந்த துறையில நீங்க நூறு இருக்கு இருக்குமாடி போடி போடி ஐநூறு அறுநூறு பேர் இருப்பாங்க இல்லாட்டி அதுல எழுநூறு பேர் இருப்பாங்கடி எடி சில பேர் குளிக்கிறாங்க ஆமாடி அதனால எப்படி இருக்கிறாங்க தங்கள் மலம் கழுவுவார் வந்து தார்களினால் அவரவர்கள நேரத்தில் குளிச்சுட்டு திருவாரூர் பெருமானம் வணங்கிட்டு அதாவது உல வைக்கணும்னு போகுது இப்படி அதுக்காக வந்துருக்கு அது அதுக்கு நேரமாவது இல்லை அதனால பாத்தியாடி அத்தனை பேர் வந்து மலம்னா அழுக்கு நம்முடைய மலத்தை கழுவி கொண்டு அதான் நீராடி விட்டு எல்லாம் போறாங்க வாரும் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாதறினால் முதல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பாட்டே இல்லவே இல்லை குளத்துல போய் இப்படி பார்ட்டி அது இருக்குது அப்படி பார்ட்டி அது இருக்குது இப்படி பார்ட்டி இது இருக்குன்னு சொல்றதும் இல்லை அப்படி சொன்ன பிறகு அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறாரே அது திருவாசகத்தில் மட்டுமே இருக்கிறது இப்படி இந்த குளத்தை பார்க்கும் போதுடி என்னடி உனக்கு மனசுல படுது அப்படின்னு என்ன படுதுன்னா இந்த மாதிரி குளத்துல குளிக்கிற மேடி அதுவே நல்லா இருக்குதுங்க அது இருக்கட்டும் இந்த மாதிரி இங்க கோவலை அங்க தாமரை அங்க குருகு இங்க பாம்பு நாலு துறையிலையும் அது பாட்டுக்கு ஐநூறு அறுநூறு பேர் வந்து வந்து குளிச்சுட்டு போறாங்க இது இந்த இத்தனையும் சேர்த்து பார்த்தா உனக்கு என்னடி தோணுது அப்படின்னு சேர்த்து பார்த்தா என்னடி தோணுதுன்னு தெரியலடி போடு நீதான் என்ன எங்களை விட நல்ல முதல் மார்க் வாங்குற பள்ளிக்கூடத்துல தெரியலங்கிற சும்மா சொல்றது ஒண்ணு அப்புறம் தான் யோசிக்கிறான் இங்க கோவலை அங்க தாமரை அங்க குடுகு இங்க பாம்பு எல்லா துறையிலும் வந்து வந்து எல்லாரும் போறாங்க என்னடி நினைக்கிற விலங்கல் அடினர் பொடி பொடி பொடி மொக்கு நம்ம அம்மையப்பரா இருக்காடி குளமே நம்ம குளமே அம்மையப்பரடி இன்னொருத்தி நாலு பேர் வந்து சேர்ந்தா எப்படி ஆமா பொடி உங்களுக்கு எல்லாம் எல்லாம் என்ன ஆழம் பாக்குறீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த கோலைய பார்த்தா எப்படி இருக்குது நல்லா அப்படி போத்திருக்குது திருவாசகத்துல என்ன படிக்கிறீங்க குவளை கண்ணி கூரன் நம்ம அம்மா கண்ணு பார்த்தா இந்த கோலையை பார்க்க வேண்டியல இந்த கோலை போக பார்த்தா அம்மா கண்ணை பார்க்க வேண்டியல எனவே கோலை பூ பார்த்த வண்டிய அம்மா தெரியுது ஆள் அடே என்னடி உனக்கு புத்தி புத்தி நல்ல புத்தி அப்புறம் இங்க என்ன செங்கமலப்பைம்போதால் சிவந்த தாமரையை பார்த்தவன் எப்படி தோணும் நம்ம பெருமான் எப்படி இருப்பாரு செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி செக்கச்சிவே நிற்பாடி இந்த செந்தாமரையை பார்த்தாலே இத பார்த்தா நம்ம பெருமானுடைய உடம்பை பார்க்க வேண்டியதில்ல பெருமான் உடம்பை பார்த்தோம்னா தாமரை பார்க்க வேண்டியதில்ல பாத்தியாடி அப்ப கோலைய பார்த்தா அம்மா கண்ணா தோணுது தாமரைய பார்த்தா நம்ம அப்பா உடம்பா தோணுது ஏண்டி மூளை நல்ல மூளடி அங்கம் குறுகினத்தால் குருகு இருக்குது ஏண்டி நீ குருகுன்னு சொன்ன இந்த குருகு மட்டுமல்ல அன்னைக்கு ஒரு நாள் தமிழ் பாடம் நடத்தினாங்களே குருகுன்னு வரும்போது வளையல்னு சொன்னாங்களே ஆமா வளையல்னு சொன்னாங்க அப்ப இந்த குருக பார்த்தோம்னா குருகுன்னு பெயருடைய வளையல் ஞாபகத்துக்கு வரும் வளையல் யார் போட்டிருக்கா நம்ம அம்மா ஆமடி அப்ப அந்த குருக பார்க்கும் போதெல்லாம் அம்மாவுடைய கை வளையல் ஞாபகத்துக்கு வருது அடி பின்னும் அறவத்தால் பாம்பு பாம்பு யார்கிட்ட இருக்கும் நம்ம அப்பா மேல அப்படியே இங்கே உருண்டு இங்கே உருண்டு இங்கே உருண்டு போயிட்டு இருக்கு சுந்தரமூர் சுவாமி பாம்பு மூசு மூசு இந்த அடியார் வரும்போதாவது பாம்பு எடுத்து போடியா கீழே சுந்தரர் ஏன்னாரு நீ வரவேற்கிறிய இல்லையோ இது எங்களை வரவேற்குது வரவேண்டிருக்கு இப்படி பண்ணுவார் சுந்தரர் தான் பாம்பு மூசு மூசு புசு புசுன்னு சத்தம் போடுவான் அவர் கண்டார் இங்கே அந்த பாம்பை பார்த்த மாதிரி இதெல்லாம் நம்முடைய அப்பா உடம்புல இருக்கிற பாம்படி அப்பாவுக்கு அப்பாவை ஞாபகத்துக்கு வருதுங்க அதே கோலையை பார்த்தா அம்மா குறுக பார்த்தாலும் அம்மா வளையல் இங்கே தாமரையை பார்த்தா அப்பா பாம்பை பார்த்தாலும் அப்பா தாமரையை பார்த்தா நிறம் பாம்பை பார்த்தா நம்ம அப்பா மேல எப்ப பாலும் போயிட்டே இருக்கோம் இந்த நாலு துறையிலையும் நானூறு ஐநூறு பேர் வந்து வந்து குடிக்கிறாங்களே அவங்க எதுக்கு வர்றாங்க இந்த உடம்பு அழுக்க நம்ம அப்பா அம்மா கிட்ட வர்றவங்களை எதுக்கு வருவாங்க இந்த பானா போன மலம் மலம்னா புற அடுக்கு குளத்துக்கு அதுக்குன்னு ஆணவமாகிய மலம் ஆணவமாய் அப்ப ஆணவமாய மலை நீங்கிறவங்க தான் எங்க வருவாங்க நம்ம அம்மா அப்பாட்ட வருவாங்க அது போல இந்த மாதிரி உடம்புல இருக்கிற அழுக்க போகிறவங்க தான் அந்த குளத்துக்கு வருவாங்க அப்ப பார்த்தா அந்த குளம் எப்படி தெரியுதுன்னாரு எங்கள் பிராட்சியும் எங்கோனும் போண்டி செய்த பொங்கும் மடு ஏண்டி நம்ம குளத்திலேயா குளிக்கிறோம் இல்லடி அம்மையப்பருடைய அந்த திருவருள்ள முடி என்ன ஆமடி இந்த மாதிரி குளமும் இதுல எல்லாம் நம்ம எண்ணிக்கடி குளிப்போம் அப்படின்னு நமக்கு ஏக்கம் வருது இப்ப குளத்துல குளிக்கிறதுக்கு யோகியது இல்லாமல் போச்சு இந்த சாதாரண குளத்திலேயே குளிக்க யோகியது இல்லை இந்த மாதிரி குளத்துல எங்க குளிக்க போறோம் ஆண்டவன் தான் நம்ம குளிக்கப்படுத்தணும் பெருமானி திருவண்ணாமலை நினைக்கிறோம் உலகத்தில் இருக்கிற குளத்தில் இந்த மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா நீ தான் எங்களை குளிக்கப்படுத்தணும்ப்பா என்று இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கா சங்க இலக்கியத்திலிருந்து இது இன்னி வரைக்கும் இருக்கான்னு பார்ப்போம் ஒரு குளம் இம்மாதிரி காட்சி கொடுத்து என்ன அப்போ நம்ம குளத்துல குளிக்கலடி எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கும் மடு சின்ன பிள்ளைகளானதுனால அப்படியே சொல்லி சொல்லி இருக்கோம் இப்போ எங்க அப்பாடி எங்க ஊர்டி அப்படின்னு சொல்லணும் சின்ன பிள்ளைல அப்புறம் வயசு வந்த பிறகு அப்படிலாம் சொல்லப்படாதுன்னு தெரிஞ்சுங்க அதனால இப்ப சின்ன பிள்ளைங்க என்ன எங்கள் பிராட்டியும் எங்கோனும் நம்ம அம்மாடி நம்ம அப்பாடி அவங்க ரெண்டு பேரும் சேர் இருக்கிற குளத்துல என்ன பண்ணணும் அப்படின்னாரு நீ உடம்போட குளிக்காதடி படி புக பாய்ந்து பாய்ந்து நல்ல குளிடு முழுவிடு இங்க இருந்து நீஞ்சு போடி படியில இருந்துகிட்டே குளிக்கிறாவ புகப்பாய்ந்து பாய்ந்து நம் தங்கம் சிலம்ப நம்ம கையில் இருக்கிற வளையலெல்லாம் ஒழிக்க சிலம்பு கலந்தார்ப்ப கால் சும்மா இருக்குமா கையில் இருக்கிற வளையல் காலில் இருக்கிற சிலம்பும் ஒழிக்கும் அதே கையில் இருக்கிற வளைய கால் இருக்கிற சிலம்பு இதெல்லாம் ஒழிக்க பங்கையப்பும் புனல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் இப்படி ஒரு பாட்டு இருக்குதா சிங்கமான பாட்டுல இதுக்கெல்லாம் இணையான ஒரு பாட்டு முடியாது அதனால திருவம்பாவை திருவம்பாவை எங்கேயோ இருக்குது காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி என்று இருபது இருபத்தஞ்சாயிரம் அடிக்கு மேல இருக்கிற கைலாய மலையில் இருக்கிற நம்முடைய திருவம்பாவை இதனுடைய அனுபவங்கள் அருமைகள் எல்லாம் என்னும் இதெல்லாம் கூட நம்ம தினம் அப்படியே பிள்ளைகளுக்கு சொல்லித்தரலாம் ஒரு அருமையான உரையை எழுதினர் சிங்கம் நல்லா இருந்திருக்கு என்ன பண்ணாரு தம்பி இதுல வந்து தீட்சை முறைகளை சொல்லுதுன்னு சொன்னார் வேற யாருமே சொல்லல தீட்சை முறைகளை தீட்சை எப்படி எல்லாம் நமக்கு குருநாதன் பண்ணுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குருநாதன் அதெல்லாம் இன்னைக்கு மடங்கள்ல அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் தீட்சை வாங்க போனோம்னா திடீர்னு கொடுக்க மாட்டாங்க எனக்கு தீட்சை வேணும்னா நீங்க என்ன எப்பவும் காலையில குளிக்கிற பழக்கம் உண்டா உடனே குளிச்ச உடனே தண்ணீர் உண்டா அந்த பழக்கமெல்லாம் இருந்தாலும் தீட்சைகள் ஆயக்கன்னு அர்த்தம் ஆமா ஆமா புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டாலும் கூடாது பழ அடியாராயும் அப்பதான் தினமும் செய்வீங்க இல்லைன்னா ஒரு நாள் இங்கிட்டு விட்டுருவீங்க நல்ல புத்தடிவமா இருக்கக்கூடாது பழகடியாரு அதெல்லாம் எந்திரிச்சா நாங்க காலையில் அதனால பிள்ளைகள் கூட இதெல்லாம் எந்திரிச்சா பல்லுலகனா திருநீர் வைக்கணும் அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் திருநீர் திருநீர் இல்லாத நெத்தியே இருக்க கூடாது மத்தியானம் சாப்பிட வந்தாங்கன்னா ஏ என்ன காலைல மணியும் நெத்தி வச்சுட்டியோ சாப்பிடும் அப்படின்னு போது பைங்குவளைக்கார் மலரால் குவளைப்பூ வந்து எதை போல இருக்குன்னு சொன்னோம் அம்மாவுடைய கண் போல இருக்குன்னு சொன்னோம் குவளை கண்ணி கூரன் கண்க அது திருவாசகம் தான் அதனால அப்ப கூலையை பார்த்தா கண்ணை பார்க்கிறோம் அது போல இப்ப பெரிய குருமூர்த்திகள் தன் தன்னிடம் வந்த மாணாக்கனை முதல்ல கண்ணால பார்ப்பாரலாம் அந்த ஆன்மா பக்குவம் தானாம் அதுக்கு என்ன பேருனா நயன தீட்சைன்னு பேர் நயன தீட்சை வட சொல் நயனம்னா என்ன கண்ணு கண்ணினால் பார்த்து அவள் செய்வது அப்ப பைங்குவளைக்கார் மலரால் அது என்ன தீட்சை நயன தீட்சை கண்ணினால இனி செங்கமல பைம்போதால் இது தாமரை தாமரை எப்படி சொல்ற கைக்கு சொல்லுவது கைக்கு சொல்லுவது இது என்னன்னு கேட்டா கஷ்ட தீட்சை ஹஸ்தம்னா கை அப்படி வச்சு செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் குறுகு என்ன பண்ணும்னு கேட்டா ரெண்டு ரக்கையும் வச்சு நம்ம உடம்பு அடிக்கடி பாதுகாத்துக்கும் அணைக்கும் அது போலத்தான் தீட்சையில அந்த மாணாக்கனை கடைசியில காதல உபதேசம் பண்ணும் போது பேச மாட்டாங்க இன்னும் பக்கத்தை அர்த்தம் வந்த உடனே என்ன இப்படி இருக்கணும் குருநாதன் அந்த திருச்செவியில மூ ஒரு முறை அந்த மந்திரத்தை சொல்லுவார் நாமும் சொல்லணும் ரெண்டாம் முறை சொல்லுவார் நாமும் சொல்லணும் மூன்றாம் முறை சொல்லுவார் நாமும் சொல்லணும் அப்புறம் தான் அந்த அந்த அந்த மேலே இருக்கிற அந்த ஆடையை எடுத்துருவாங்க ஆடையை போட்டிக்கிட்டு தான் செய்யும் அப்போ குருநாதனுடைய அந்த வாயில இந்த காது படும் அப்ப ரெக்கையில அந்த வச்சு எப்படி அணைக்குதோ அந்த குருகு அது போல பரிச தீட்சை பரிசம்னா உடம்பு தொட்டு தொட்டு பார்க்கறது அங்கம் குருகினத்தால் பின்னும் அறவத் அறம்னா ஒளி அந்த அறவம் தான் மந்திரம் சொல்லுவது மந்திரம் சொல்லுவது பயனுள்ள சொல்றாங்க சொல்லி பார்க்கணும் நீங்க தவறா சொன்னீங்கன்னா மீண்டும் சொல்லுவாங்க சொல்லக்கூடாதுன்னு பேரு அதனாலதான் சொல்லக்கூடாது நாங்க மங்கி மங்கிட்டு இப்படி சொல்றமே தவிர ஆனா அது இப்படின்னா இப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்றது அவ்வளவு அழகில்ல முறையும் இல்லை சொல்ல திருவேந்தலத்தை அவங்க சொல்லுவாங்க சொல்றது நம்ம கொஞ்சம் சோரமா சொல்லக்கூடாது சொன்னோம்னா திரும்ப சொல்லுவாங்க அந்த சோர்வு இல்லாம சொல்லணும் அந்த எந்த எழுத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் அதான் பின்பும் மரவத்தால் சரி அடுத்தது தங்கள் மலம் கழுவுவார் சார்தலினால் இந்த குளம் மலம்ங்கிறது புற அழுக்க தீக்குது ஆனா இந்த உபதேசம்ங்கிறது அக அழுக்கை போக்குகிறது உயிரில் இருக்கிற ஆன்மாவில் இருக்கிற அழுக்கை போக்குது எனவேதான் தீட்சையும் இங்கு கூறுவாராயிற்று விளையாட்டா காதார் குழை ஆட பைம்பூன் கலன் ஆட காதார் குடையாட என்ன நல்லா அப்படியே தண்ணியில் முழுகும் போது இருக்கும் போதெல்லாம் காதல் என்ன பண்ணிருக்கு எல்லாம் குடை போட்டிருக்கு ஜிமிக்கி அல்லவா அதனால இப்படி அது பாட்டுக்கு ஆடுது காதார் குடை ஆட பைம்பூன் காலம் இப்ப இது வரைக்கும் என்ன சொன்னாரு இங்க திருவருள் செல்வம் பெற்றவர்கள் இந்த குழந்தைகள்ங்கிறது தெரிஞ்சுங்க திருவருள் செல்வம் மட்டுமல்ல இந்த பொருட்செல்வம் பெற்றவர்கள் தெரியுது ஏன் எல்லாம் மினிக்கி நிக்குது ஏன் அவ்வளவு பெரிய பணக்கார விட்டு பிள்ளைய பணக்கார காதார் குழை ஆட பைம்பூன் காலம் உடம்புல எல்லாம் இங்க நல்ல செயின் போட்டிருக்குது கையில வலையெல்லாம் பவுன் வலையில போட்டிருக்குது அஞ்சு விரலையும் மோதிரம் போட்டிருக்கு அதனால இப்படி குளிக்க போகுது பார்த்தா இந்த இதெல்லாம் ஒலிக்கு அப்படியே அப்படியே இப்படி மின்னுதான் இல்லை பைம்பூன் கலம் ஆட சொல்ல பிள்ளைகள் அதனால கோதை கூடல் ஆட எனவே தலையோட குளிக்கிறாங்கன்னு தெரியுது உடம்போட குளிச்சா கோதை கூடல் வராது கோதைன்னா மாலை தலையெல்லாம் கோதை கூடல் ஆட அதனால என்னது ஏற்கனவே தலையில மலர்ல வண்டு பூச்சிக்கிட்டு இருந்தது இப்ப உங்க முழுகி முழுகி வந்திருக்கிறதுனால தண்ணிக்கு மேல வண்டின் கூடாம் வண்டுகள் எல்லாம் கூந்தல்ல உட்கார முடியல தண்ணிக்கு மேல அப்படி மதக்குதான் நம்ம இதுக்குதான் வண்டின் கூடாம் ஆட எப்படி இருக்குமா தண்ணி சீத புனல் ஆடி தண்ணியுடைய குளிர்ச்சியா இருக்கணும் தண்ணிதான் இருக்கணும் நீங்க நம்ம இந்த தண்ணியில தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல தான் அந்த மாதிரி தண்ணி கோவை தண்ணீர் தான் அவ்வளவு சில்லுன்னு சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி இங்கேயும் பாருங்க சிதம்பரத்தை பத்தி குறிப்பு இருக்குது அதுவா சிற்றம்பலம் பெருமான ராஜ பெருமான எழுந்துள்ள இருக்கிற இடத்துக்கு என்னன்னு பேரு சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி இல்ல வேதத்தினுடைய பொருள் வேதம் என்ன சொல்லும் இறைவன் அவனுடைய பெருமை அவனுடைய கருணை இவற்றையெல்லாம் சொல்லும் அந்த வேத பொருள் பாடி பாடி அந்த வேதத்தின் வேதத்தின் பொருளாகவே பெருமான் இருக்கிறான் என்ன அர்த்தம் இது வந்து அந்த தன்மையை பாட்டுல சொல்லும் அந்த தன்மை உடையவனாக ஆண்டவன் இருப்பான் அதனால வேதத்தை படிக்கின்ற பொழுது அவன் தன்மையை வாயினால படிக்கிறோம் ஆனா பெரும்பானை பார்க்கும்போது அந்த தன்மையெல்லாம் அமைந்த ஒரு பொருளாவே பார்க்கிறோம் அதான் அப்பொருளாமா பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி ஜோதி திறம் பாடி பெருமான் ஒளிமயமாக இருக்கிறான் அந்த ஒளிமயமாக இருக்கிற பெருமானை ஒளி வடிவிலேயே ஒளி வளர்வலைக்கே உழைப்பிலா ஒன்றே இந்த சோதி திறம்பாடி சூடு கொண்டைத்தார் பாடி பெருமானுக்கு வில்லமெல்லாம் நம்ம போட்டு அமைச்சா கூட கொன்றை ரொம்ப சிறப்பு கொன்றை சிறப்பு அதனால அப்படியே தலையில அப்படியே இருக்குமா ஏன்னா தலையா பெருசு இவ்வளவு பூவெல்லாம் வச்சு பிரயோஜனம் இல்லை அதனால சூழ் கொண்டைத்தார் பாடி நல்லா நிறைய பூ அணிஞ்சிருக்கலாம் இப்ப எல்லாம் பூவெல்லாம் கேட்டீங்கன்னா அது அதுவும் இந்த ஆடி பதினெட்டு இந்த நாளில் கேட்டீங்கன்னா மயிலாடுதுறையில முறை என்ன விலமா அண்ணா எட்டு ரூபா இந்த கொண்டை நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு அடியவர் ஞாபகத்துக்கு வரணும் இந்த இது வந்து ஞாபகத்துக்கு வரணும் எது நின்றனரும் கொன்றையினை நேர் நோக்கி நின்றுருக ஒன்றிய சிந்தையில் அன்பை வாழ் மடை திறந்தார் அப்படி மடை திறந்து பண்ணாராம் இப்படி ஆதி திறம்பாடி அந்த மாமாவாடி அவன் ஆதியாயிருப்பவன் என்றும் பாடுறான் அந்தமாயிருப்பவன் என்றும் பாடும் ஏன் ரெண்டு அவனுடையவன் அல்லவா ஆதி திறம்பாடி அந்த மாமாவாடி யாரப்பான்னு பேரித்து நம்மை பலர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேரோ எம்பவாயி இதெல்லாம் மூர்த்திகள் எப்படி பாடுறாங்களோ இது எங்க அப்பா சொல்லி கொடுத்த முறை அப்படி பாருங்க பேதித்து நம்மை என்ன பேதித்து வேறுபடுத்து என்ன வேறுபடுத்து திருவந்தியார் மூளையில் கிடந்தாரை முற்றத்தே விட்டவர் சால பெரியர் என்று உந்தீபரு